நின்று இந்த எண் நின்று வர கூட இல்ல வா என்று இருக்கும் சில பதிப்பில் வான்னு இருக்கும் நின்று வா பாட எனக்கு முன்னால இருந்து பாப்பா அன்னைக்கு தான் முடியல அவங்களோட நிறையாரோட இன்னைக்காவது என்னுடன் வா என்று சொல்லணும் வா என்றருடி போந்திடு நான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே பார்த்தவனே அங்கங்க பாக்குறேன் பாப்பான்னா என்று இவ்வளவு சொன்னாதான் நான் வருக முடியும் இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் அந்த அடிவர்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மெய்யடியார் எல்லாம் பெருமான் இங்க இருக்கார் இங்க இருக்கார் எங்க போறார் என்று சொல்லி கூடவே தொடர்ந்து போட்டாங்க நான் நீ முன்ன நின்று வா புறப்படுன்னு சொல்ல நான் கொஞ்ச நேரம் தொடங்கும் போது என்னப்பா பாக்குற காலில் இது எறும்பு அடிச்சிருக்கா குறைச்சிரு கிடைச்சிரு குறைச்சிரு வாதான் என்று அப்போந்திடு என்ன விடில் இப்படி சொன்னாதான் நான் வர முடியும் இல்லைன்னா என்னால வர முடியாதுப்பா என்ன விடில் சரி நீ வா நான் அங்க போறேன் முன்னாலன்னு சொல்லிட்டுன்னா நீங்க போயிட்டீங்கன்னா நான் தப்பி தவிர வந்தேன்னா அங்க இருக்கிற அடியவர் எல்லாம் பூவாரியூர் இவன் யாரியா எழுதானே இவன் யார் கூப்பிட்ட அங்கேயே இருப்பான் என்று சொல்லிவிட்டு என்னை புறக்கணிச்சிருவாங்க நீ எங்கிட்ட இருந்து வான்னு சொல்லி நான் கொஞ்சம் நின்னாலும் நீ நின்று போந்திடுவா என்று என்னை அழைச்சிட்டு போனாதான் நான் இங்க போகலாம் இல்லைன்னா அறிவர்கள் எல்லாம் தடுத்துருவாங்க அதனால் என்னாவிடில் அடியார் உள் நின்று எங்கே உங்ககிட்ட அங்க பக்கத்தில் இருப்பாங்க இருந்து இவன் ஆர் என்னாரோ நான் பாடு தனியா போனேன்னா யாரா இந்த என்ன எங்க வந்தாரு ஆண்டவனை பார்க்க தலைவன போ போ இன்னொரு நாளைக்கு வரலாம் போ பண்ணிட்டு அங்கெல்லாம் இவனார் என்னாரோ ஆமா ஆமா அலையாது நீர் வந்தது ஏன்னு அது அருமையான பதில் சொன்னார் நீங்களும் நானும் தான் கஷ்டப்பட்டிருப்போம் அடையாம வந்ததுன்னு சொன்ன சுந்தர பெருமானை வணங்கி வந்தேன் உம்முடைய திருவருள் முன்னிறுத்திட்டு இருக்கு என்ன பண்ணுவீங்க சுழல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவன் இகழ்வல்லல் யாருக்கும் அறிவு திருவள்ளுவர் சொன்னார சிங்கம் இல்ல சுந்தரமூர் சாமியோட வணங்கி வந்தேன் உங்களுடைய திருவருள் முன்னெடுத்துட்டு வந்தேன் ஆமா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நானும் நினைச்சா வர முடியுமா உங்க அருள் நினைச்சேன் அதனால வேற ஒண்ணு சொல்லிட்டு அடியன் ஒரு உலா கொண்டு வந்து பாட ஆரம்பிச்சிட்டேன்னு <laughs> பெருமானுக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்படி சொன்னதுதான் அலையாமல் வந்தது ஏன் அப்படின்னு கேட்ட உடனே உடனே கொட்டிட்டார்ல அருமை அருமை அது வந்து கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற ஆளு கைலாயத்துல இருக்கிறவங்க கைலாயத்துல இருக்கிறவங்க யார் அந்த மாதிரி யானை முனிமா வந்திருக்கிறாரு உடனே அவரு மந்திரமா முனிவர் இவர் ஆரணயம் பெருமான் என்னப்பா பதினெட்டாண்டு கூட மறந்துட்டீங்க நம் தமர் ஊரன் என்றான் நோடித்தான் மலை உத்தமணி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கவே வேண்டியதில்ல கைலாயத்திலயும் அங்கேயும் இங்கேயுமா இருந்துகிட்டு இருக்கலாம் ஆமா நீங்க திருமறையை மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்துட்டோம்னா நம்ம பாட்டு அவங்களோடவே இருந்துட்டு போலாம் இங்க பத்தி திருவண்ணாமலை பத்தியும் கவலைப்பட முடியல ஏன்னா அப்படி செஞ்சிருக்காங்க ஒருவர் ஒருவரை விஞ்சிட்டாங்க பன்னிரெண்டு பேரும் அந்த அருமையா என்ன பண்றாங்க சிவ சிவ அதனால என் நின்றருடி வா நின்று இந்த வாங்கறதான்னு பாருங்க நாளைக்கு வரன்னு இருக்கு என் நின்று வா என்பது பாடம் போல தோணுது இருந்தா நல்லது நல்ல வா நின்று போன் நின்று போந்திடு வான்னு சொன்னா மட்டும் போக கூடாதான் நின்று எனக்காக நின்று வாயா என்ன இப்படி மெதுவா வர்ற என்று போந்திடு என்ன விடில் என்ன நீ கூடவே அழைச்சிட்டு போகலன்னா அங்க இருக்கவங்க இவன் யாரப்பா நீ எல்லாரும் அப்புறம் பாத்துக்கலாம் இல்ல ஏய் கதவை சாத்துப்பா அப்படின்னு கதவை அடிச்சிருவாங்களே என்னாவில் அடியார் உள் நின்று இவன் ஆர் என்னாரோ பொன்னும் பல கூத்து வந்தானே அதனால நடராஜ பெருமான் எனக்கு இப்படி ஆனானுவா இருந்து என்னை அழைச்சிட்டு போகணுமே தவிர தனியா இருந்தா முடியாது ரொம்ப இதெல்லாம் அருமையான பாட்டு உகந்தானி அதனாலதானுங்க பேச்சுக்கும் இந்த மாதிரி நம்ம முறையா படிக்கிறதுக்கு வேற்றுமை இருக்கு திருமறை முற்றோதல் பண்ணதுதான் எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெருமை நீங்க வேணும் திருச்சதம் கொடுத்து பேச சொன்னீங்கன்னா நான் ஏதேனும் ஒரு பாட்டை வச்சுட்டு கதை வந்துட்டு போடுவேன் ஆனா வரி வரியா படிக்கணும்னா படிக்கிறாங்க அப்பதான் நீங்க எழுத்தெழுத்தா எல்லாம் படிச்சு முடியும் இல்லைன்னா இதே நீங்க திருவாரத்தை கொடுத்தீங்கன்னா நேரம் நான் படிச்சு பேச முடிஞ்சிருக்கணும் போகணும் அப்படி அது ஒரு பெரிய அமைப்பு அது அதான் திருப்பணத்தினுடைய திருவாரூர்த்தம தருமபுரம் மகா சன்னிதானம் கொடுத்த அருள் அதனால இதெல்லாம் வந்ததுனால ஒருவர் நல்ல அருமையா பண்ணோடு பாடணும் நீங்க அதுக்கு பொருள் சொல்லணும் அப்பதான் முற்றோதல்னு பேர் என்று சொன்னது மகா சன்னிதானம் தான் என்னமா அந்த புண்ணிய பாருங்க அங்க யாரு இல்ல இல்ல பண்ணோட எது ஆமா இல்லையே பாடாமன்னா நீங்க அதெல்லாம் வந்து பண்ணோட கூடியது பாட்டுன்னா நீங்க இப்ப அதுக்கெல்லாம் வந்து என்னென்ன பண்ணுன்னு இருக்கு இப்ப பதினோராம் மணிக்கு மதிமணி பரிசு மாடக்கூடம் என்பதுக்கு எப்படி என்ன பண்ண இருக்குது என்றா அல்ல அதெல்லாம் அந்த ஆசிரியர் பாலாம் ஆரவியில படிக்கணும் இருக்கு ஆரவி ராகத்துல அந்த மாதிரி பண்ணோட படிச்சாங்க படிச்சாங்க பெரிய சில பாட்டு அப்படியே இருக்க மாதிரியே என எண்ணிலாகும் எம்பி அறிவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசணை என உரைத்தருள அது கொஞ்சமா லேசா நீங்க ஒரேடிய வசன மாதிரி எண்ணிலாம ஏம்பியவர்கள்தான் உண்மையாமன் அது அந்த அந்த போர் அடிக்கல <laughs> அது படிக்கவும் கூடாது பாடல்னா ஒரு இசை கொடுத்து படிக்கணும் அது வந்து எந்த இசையா இருந்தாலும் ஒரு இசை ஒரு ஒரு இது இருக்கணும் அப்பதான் பாட்டு உரைநடைன்னா அந்த இசை கொடுக்க வேண்டியது பாட்டுன்னா அவரவர்களுக்கு முடியாத அளவு அதான் அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு கோழை மிடராக கவி கோழு மிளவாக ஏழை அடியார் யாவை சோன ஈசன் மகிழுமிடமாம் ஆமா ஐயா நாலு நாளா தொண்டை கட்டிருக்கு பரவாயில்லடா ராஜா கவி கோல் படி எனக்கு பிரிச்சு படிக்க தெரியாது உம் பரவாயில்ல நடப்பு கோடை மிளதாக கவி கோடுமிளதாக ஏழை அடியா யாவை சொன்ன என்ன பிரிச்சு பிரிச்சு படிக்கணும்னு சொல்றோம் அது கூட இல்லாமே என்ன படிச்சா கூட ஈசன் மகிழ்மிடம் போறான் பாவம் அவனால அதான் முடிஞ்சது என்று அப்படி ஒருத்தர் பாடினார் நல்ல வேலை பாருங்க <laughs> இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத அப்படி ஒருத்தர் கோழை மிளராக கவி ஆனா ஒண்ணு திருமுறை இன்னும் நமக்கு எல்லாம் முழுதும் கிடைச்சிருந்தது நம்ம இந்த இந்த உலகத்தையே அது அவரே பாடிட்டார் அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்கு விட்ட என் அப்பார் தடைய பண்ணார் சிவலோகம்னு தனியா இருக்குதா எங்க மதுரை தான் சிவலோகம் போடாது அப்படி எல்லாம் இன்னும் படிச்சிருக்கலாம் நம்ம கொடுத்து வைக்கல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு ஆனா இருப்பதையாவது யோகியதையா படிச்சுட்டா பரவாயில்ல உகந்தானி அன்புடைய அன்புடைய அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விரியேன் சகந்தான் அறிய முறையிட்டால் தக்கவாரன்று என்னாரோ உகந்தானி அன்புடை அடிமைக்கு உகந்தானி அப்படி பிரிச்சுக்கணும் அன்புடைய அடிமைக்கு உகந்தானி யார் அன்போடு இருந்து அடிமை செய்கிறார்களோ அவர்களை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வானாம் பெருமான் உகந்தானி உருகா உள்ளத்து உணர்விரியேன் அடியனை பொறுத்த மட்டும் எனக்கு உருகவும் இல்லை என்னுடைய உள்ளமும் சரியான உள்ளம் இல்லை உருகா உள்ளத்து உணர்விரியேன் சகந்தான் அறிய முறையிட்டால் தக்கவாரன்று என்னாரோ என்ன நான் எனக்கு வந்து அன்பில்லை உருக்கம் இல்லை இருந்தாலும் அவங்க எல்லாம் நல்ல நல்ல அடிவர்கள் எல்லாம் உன்னோடு போக நான் இங்க இருக்கும் போது எனக்கு அந்த மாதிரி அன்பு மற்றது இல்லாட்டி கூட சகந்தான் அறிய முறையிட்டால் ஊர்ல நாலு பேர் காதல விட முடியா ஐயா நீங்க எல்லாம் போறீங்களே நீங்க தான் போகணுமா இந்த ஆன்மா போகக்கூடாதா வரப்படாதா என்று கேட்டார் தக்கவாரன்று என்னாரோ சில பேர் என்னமோ பாவம் விட்டுட்டு போறாங்கன்னு சொல்ற இதையும் அழைச்சிட்டு போலாம்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க கேட்ட யோகியதா யோகியதையா இருக்கவங்க எல்லாம் போனாங்க இது இல்ல இது ஏன் கத்துறேன் தக்கவாரன்று என்னாரோ ஏன் கத்திருக்காங்க என்று இப்படி சொல்ல மாட்டாங்களா பாவம் இந்த திருவாற்றம் நான் சொல்லுவேன் திருவாசகம் ஐயா ஒரு செகண்ட்ல சொல்லுங்க திருவாசகம் என்ன கூறுகிறது பிரிவாற்றாமை நன்றி உணர்வு இரண்டின் திருச்சியே திருவாசகம் வணக்கம் பெருமானை பிரிந்து இருக்க இயலாமை ஒன்று இன்னொன்று நன்றி என்ன நன்றி என்னை இப்படி என்னை இப்படி எல்லாம் ஆட்கொண்டி என்ற இந்த ரெண்டினுடைய கூட்டம் தான் திருச்சி தான் திருவாசகம் பார்க்கும் முதல்ல சிவபுராணத்திலிருந்து அச்சோப்பதிகம் வரைக்கும் அச்சோப்பதிகத்தில் என்ன சொல்ற என்ன அங்க நன்றி உணர்வு முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல் வேலி பெருமானி எனக்கு என்ன தெரியும் சும்மா தனியன்கள் நாலு பேர் அவனோட சேர்ந்துகிட்டே சுத்திக்கிட்டு இருப்பேன் ராஜா அளவா பூசுடா அப்புறம் பதினாறு இடங்கள்ல அணியணும்டா தீட்சை எடுக்கணும்டா இப்படி எல்லாம் நீ இல்ல பத்தி நெறி அறிவித்து அது மட்டுமா செஞ்ச பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆர் பாப்பா அருமையா செய்திருக்கா நான் போய் அருமையான்னு சொல்லக்கூடாது ஏனென்றால் அவங்க சொன்னதுக்கு மதிப்பெற கொடுக்குறவங்களுக்கு தகுதியா நமக்கு சிவ சிவ படிக்கத்தான் தகுதி அதனால பாருங்க முகந்த சகந்தான் அறிய முறையிட்டால் தக்கவாரன்று என்னாரோ மகந்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் மகந்தான் செய்து அது என்ன மகம் என்றால் வேள்வி அல்லவா நல்லவர்கள் எல்லாம் அன்பின் வேள்வியாக செய்தவர்கள் அல்லது உண்மையிலேயே நல்ல உண்மையா அது இந்த வேள்வினா நல்ல சிவவேள்வியாக செய்தால் பயன் உண்டு நல்ல நெருப்பை வளர்த்து முறையாக நெய்யையும் ஊற்றி அதன் வழியாக பெருமானை கண்டு அது நெருப்பு என்று நினைக்காமல் அதன் வழியாகவே பெருமான் என்று கருதி அவனுக்கு அந்த நெய் மற்றவை எல்லாம் ஊற்றி இப்படி எல்லாம் வழிபாடு செய்கிறார்களே அது நல்ல வேள்வி அல்லவா ஆனா அது நல்ல அந்த முறையோடவும் பக்தியோடவும் செய்தால் அது வேள்வியாகும் அதனால மகன்தான் செய்து வழி வந்தார் வாத வாழ்ந்தாய் நல்ல வேள்வியெல்லாம் செய்து அதன் வழியாக உன்னை வழிபட்டவர்களுக்கெல்லாம் நீ அருள் கொடுத்தாய் அடியேற்கு உன் முகந்தாராவிடில் ரொம்ப பாவம் நான் வந்து அங்க வருகின்ற பொழுது முகந்தாராவிடில் இப்ப உடம்பு சொல்லுவோம் என்னையா என்ன ஒரு மாதிரி வருகின்றது பாரியா இங்க இருந்து போறேன் சென்னைக்கு செலவு பண்ணிக்கிட்டு பேசினேன் மோகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க இந்த மோகம் கொடுத்து பேசணும் எப்ப வந்தீங்க என்ன அப்படிங்கிற எப்ப வந்தீங்க சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு என்ன அந்த அந்த ஜென்மத்துக்கு அவங்க இடத்த கால் வைக்கப்படாது அது முகம் கொடுத்து பேசணும் அதனால ரொம்ப அருமையா இதெல்லாம் முகந்தான் தாராவிடில் அந்த முகம் கொடுத்து எனக்கு நீ செய்யாவிட்டால் முடிவேன் நான் இறந்துருவேன்ப்பா பொன்னம்பலத்து எம்முடு முதலி பொன்னம்பல தில்லையில் இருந்து என இது தில்லையில் அருளியதுன்னு போட்டிருக்குமே அதெல்லாம் இதெல்லாம் உண்மைதான் ஏனென்றால் பொன்னம்பலத்தை இணைந்து சொல்கிறார் அதனால பொன்னம்பலத்திய முழு முதலி முழு முதலி ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் எந்தனுக்கும் வழி முதலி முழு முதலே கம இருக்கணும் இல்லைங்களா முழு முதல்னா என்னுடைய வாழ்க்கையில ஆதியோட அந்தம் அத்தனையே நீதான் முதல் போற்றி போற்றி என் வாழ் முதல் ஆகிய போரூடி அதேதான் இந்த இடத்துல அந்த வரியை தூக்கி போட்டலாம் இதுவும் திருவாசகம் அதுவும் திருவாசகம் திருவாசகத்து திருவாசகமும் கூட அப்படி சொல்லலாம் எனவே முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் எந்தனுக்கும் வழி முதலே அங்க ஒரு கம இருக்கணும் முழு முதலைக்கு ஒரு கம போட்டா அடுத்த வரியில வழிமுதலைய வரைக்கும் போயிடணும் ஐம்புலனுக்கும் அது என்னுடைய பொறிகள் மூவர்க்கும் யாரு அந்த பிரம்மன் அயலுக்கெல்லாம் என் தனக்கும் அரியனுக்கும் வழிமுதலே வழிமுதல் நடத்தான் என்றால் வழி வழியாக நீதான் முதல்வன் இன்னைக்கு நேத்தா இல்ல பின்னாலேயா பண்டும் இன்றும் என்றும் என்று நீங்க என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிற பொருள் நீதானப்பா வேற யார் இருக்கா எனக்கு வழி முதலி அடுத்தது மின் பல அடியார் திரள் வான் குழுமிக்கழு முதலி அங்கதான் கமா இருக்கணும் மின் பல அடியார் உனக்கு பாரம்பரியமாக தொடர்ந்து பணி செய்து வருகின்ற அடிவர்கள் எல்லாம் திரள் அவருடைய கூட்டம் அந்த அடிவருடைய கூட்டம் அங்க கூட ஒரு சிறு கமா இருக்கணும் அந்த பழ அடியார் திரள் வான் குழுமி கெழு முதலே அந்த மாதிரி அடிவர் கூட்டம் எல்லாம் எல்லாம் ஒரு காலத்துல இங்க இருந்தவங்க நல்ல பழடியார்கள் பழுத்த அடியார்கள் அவங்க எல்லாம் நேர விண்ணுலகத்திற்கு சென்று கெழு முதலே அங்க போய் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து அதனால இங்க வந்து வழி வழியாக அந்த அடிமை செய்தவர்கள் அங்க போய் திரள் திரளாக இருந்து பெருமானை வாழ்த்துவாரலாம் கெடு முதலி அவர்களெல்லாம் சுற்றி சுற்றி உன்னை வணங்க வருவாரலாம் அப்படி வணங்குகின்ற முதல் முதல் பொருளாக இருக்கின்றவனி அருள் தந்திருக்க இறங்கும் இப்படியெல்லாம் அந்த அடியவர்களுக்கு அருள் செய்கின்ற நீ இந்த அடியவனுக்கு கொஞ்சமாவது அருள் செய்யாப்பா நீ பா செய்யணும் அருள் தந்திருக்க இறங்கும் கொள்ளோ என்று அழுமதுவே என்று மற்றும் செய்கேன் நான் என்ன பண்ணுவேன் நீ அருள் கொடுத்ததுன்னா நான் மகிழ்ச்சி படுவேன் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் திரும்ப திரும்ப அழுவேன் வேற எனக்கு என்ன தெரியும் எனக்கு என்னப்பா தெரியும் பாவம் இல்ல உன்னுடைய அருள் கொடுத்தா மகிழ்வேன் இல்ல ஏண்டா ஏன் அழுவுறப்பா அப்படின்னாரு எல்லாரும் அங்க போய் எல்லாம் அருள் பெறாங்க நானும் போனேன் அருள் எனக்கு தரல நான் என்ன பண்ணுவேன் என்று அழுது அழுவேன் அழுமதிவே என்று மற்ற என் செய்கேன் எனக்கு என்னப்பா முடியும் பொன்னம்பலத்து அரசி என்னங்க அது என்ன அரசேன்னு சொல்லிட்டீங்கன்னா எதுக வந்து சீர் வராது ஆற ரெண்டு சேர்ந்தா ஒரு சே ஒண்ணு ரெண்டு சீராயிடும் அரை இசைன்னு மூணு சீராகி அந்த சீர் தெரியாது ஆனா அரசேங்கிறதான் பொருள் அதனாலதான் இப்ப இந்த அரசேங்கிறத செய்யுள்ள எழுதலாம் நீங்க வசனம் எழுதும் போது அரசேன்னு தான் எழுதணும் அங்க போய் அரசியங்க கூடாது ஏன்னா உங்களுக்கு <laughs> காரணம் என்னன்னா நீங்க உரைநடை எழுதும் போது அதுல என்ன சீர் என்ன அது என்ன ஒண்ணும் இல்லையா சும்மா நீங்க எழுதிட்டு போனதானே அங்க அரசியல் தான் எழுதணும் இது சீர் பாட்டானதுனால அரசு அருமை அருமை அதெல்லாம் கேட்கணும் போகும்போது கேட்டா நல்லதா போச்சு அரை சீ அங்கேயே சீர் சீர் போயிடும் அதுக்காகத்தான் பொன்னம்பலத்தாடும் அமுதி அரசி இந்த அடுமதிவே என்று சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அருமையா சேக்கரா பெருமான் ஞான சம்பந்தரை காலம்பர அழுதார் என்ன காலம்பரன்னாரு எல்லாம் வயசாகி அழுதாங்க அது மூணு வயசுலயே அதனாலதான் நீங்க இவங்க ஏழு வயசுல அழுதான் பால் தர மாட்டாங்க ஆமா பெரிய குழந்தைக்கு என்ன வந்திருக்கு பயிற்சியா தான் தருவாங்க ஆடா ஆன்னு போறேன்றாங்க மூணு வயசுல அழுதுனால கிண்ணத்துல கலந்து இதெல்லாம் ஞானத்தை எல்லாம் கலந்து ஆமா அதனால வாய ஆணுப்பான்னு சொன்னோன்னு உடனே ஊத்தும் போது அது ஊத்தும் போது இங்க கொஞ்சம் வலிஞ்சு போச்சு இந்த வழியாம இருந்தது பேச்சுக்கே இடமில்லை போர்டேசிரியனே வந்திருக்காது ஆமா போர்டேஸ்வரியன் வந்திருக்காதுன்னு ஆமா இது பாட்டு ஒரு தொடச்சிருந்தோம்னு வச்சுங்க அளவு வந்த வந்தவொடனே சமத்து எட்டி பார்க்காம இருந்த வாடா ராஜா வீட்டுக்கு போலாம் போயிருக்கும் ஞான சம்பந்தம் இல்லாம போடும் அது கொஞ்சம் வடியத்தான் அப்பா வந்தவொடனே வாடா ராஜான்னு பார்க்கும்போது இதை பார்த்தவொடனே அது என்னது வாயில வழி இருக்கு எந்த மாமி கொடுத்தா ஊர் மாமி கொடுத்தது சாப்பிட்றதா அண்ணு சொன்ன உடனே இல்லப்பா ஊர் மாமி இல்லப்பா உள்ள மாமி தான்ப்பா அப்படின்னு எந்த மாமிடா கொடுத்தா தோடுடைய செவிகன் இதெல்லாம் ஒளிப்பதிவு செஞ்சேன் கேடு பாதிப்பு எனக்கு பணம் இருந்ததுன்னா அருமையா செஞ்சிருவேன் ஆனா இது பார்க்கவும் செய்வாங்க நாட்டுல ஃபெயிலியர் ஆகாது ஃபெயிலியர் பொன்னம்பலத்தாடும் அமுதி அதான் காலம் பெற அழுதா அப்படின்னு சேர்க்கிறார் காலம் பெற அழுதார் அதனால நீங்க மூன்று வயசுல அழுதுனால அவரு பதிமூணு வயசு வரைக்கும் அதே எல்லாருக்கும் பரப்பினர் இல்ல நீங்க அவர் பதினஞ்சு வயசுல பெற்றிருந்தாருன்னா ஒரு வருஷம் தான் நமக்கு கிடைச்சிருக்கும் காலம் பெற அழுதாரு தானே ஆண்டவன் ஆமா யாரு நீங்க ஆண்டது அது அவர் முன்னே எந்த நீ ஆண்டதான் உன்னடிமை அல்லவோ அப்படி போடுது ஆனாலும் அப்பா கோவிச்சுக்கும்படியாக என்னை ஆண்டவன் ஏன் அப்படின்னு கேட்டா சரி அது கொடுக்கும் போது பொற்கிண்ணத்தையும் கொடுத்து பொற்குண்ணம் வேற கொடுத்துட்டாங்க இது வேணான்னுது நம்மூட்டு பிள்ளைங்க சரின்னு வாங்கிக்கும் அது வேணான்னுது வச்சுக்கிட்டா ராஜா பொற்குண்ணு அம்மா தரேன்னு இல்லடா ராஜா வச்சுக்கடான்னா அப்படி வச்சுட்டு இந்த பொற்கண்ணு ஒண்ணு இங்க பால் வழிஞ்சது ஒண்ணு இந்த ரெண்டையும் பார்த்தோன்னா அப்பா யாரா கொடுத்த பால் ஊர்ல இருக்கவங்களாம் கொடுத்தா சாப்பிடலாமாடா கேட்ட ஒண்ணுதான் இல்லப்பா காதல தோடு போட்டிருந்தாங்கப்பா மாட்டுல ஏறி வந்தாங்கப்பா அப்படிலாம் சொல்லணும் அப்படி சொல்ல வைத்து அப்புறம் அந்த இசையோட பாட வைக்கணும் இதெல்லாம் ஞான சம்பந்தம் எல்லாம் நடிப்புக்கு வந்தது உண்ட மாதிரி பண்ணக்கூடாது இந்த பக்தியோடு செய்யணும் சிரிக்கிறார் திருவடிகளையும் பொருளுடைய சிறிங்கிற சம்பந்தருடைய பாடலையும் அப்படி தலைமையீடு வைத்து அப்படி செய்யாம இருந்தாலும் பரவாயில்ல சாமி இந்த பயில உருப்படாம பண்றதோட கண்ணாமணம் பண்ணிட்டேன் அதனால இவர் என்றே அது அகர சுட்டு இகர சுட்டு உகர சுட்டுன்னு சுட்டும் போது அகர சித்துங்கிறது தொலைவில் இருப்பவங்கள அங்க இருக்காங்களே அது அப்படிங்கிறது தொலைவு இந்த இங்க இருக்காங்களே இது பக்கம் இந்த இங்க இருக்காங்களேன்னா பின்னால் இருக்காங்களே நடத்தம் அந்த மூன்றாவது சுட்டு போயே சுட்டு ஊர சுட்டுங்கிறது ஒண்ணு இருந்தது ஆனா இப்ப அது மாதிரி ஊர சுட்டுன்னு இல்லை பின்னால் இருப்பவங்கள ஊர சுட்டுன்னு சொல்றது அதான் ஆ இ ஓ மூன்றும் சுட்டு என்று சொன்னார் ஆனா அந்த ஊரை சுட்டை ஒரு இடத்துல வந்திருக்கு தெரியுங்களா இங்க வந்திருக்கேன் சிவ சிவ இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் அதெல்லாம் போலாம் யார் இருக்கா நம்முடைய அப்பர் சாமிகள் இல்ல எங்கே திருமறை காட்டுல ராத்திரி படுத்திருக்கும் போது ஒரு மனசுல கஷ்டம் வந்துட்டு என்ன கஷ்டம் பாண்டவனையே திறந்தது ஞான சம்பந்தம் இருக்கு இது பாண்டவனையும் அடைச்சது ஞான சம்பந்தம் இருக்கு நாம பாடும்போது ஒன்பது பாட்டு பாடிதான் திறந்தது அப்படின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் என்ன வரும் பொறாம வரும் அதனால ஞான அப்படி அப்படி நான் என்ன உனக்கு சிங்கர் சொத்துல போட்டேன்னு ஏன் மக்கும் உண்ட உனக்கு அப்படிதான் வரும் இல்ல நம்ம எல்லாம் லோயர் அதனால அப்படித்தான் வரும் ஆமா அவர் இல்ல அதனால என்ன படுத்தா தூக்கம் இல்லை இது குழந்தையும் படுத்திருக்குது எங்கேயே பகுதியிலேயே தான் படுத்திருக்குது திருமறை காட்டுல சேர்ந்தே படுத்திருக்காங்க திருவிழி மலையில இவர் ஒரு படம் அவர் ஒரு மடத்தில் தங்கியிருக்காங்க இதெல்லாம் படம் பிடிச்சு காட்டியிருக்காரு சேர்க்கலாம் சேர்ந்து படுத்திருக்காங்க அது சின்ன குழந்தைய படுத்த உடனே தூங்கிட்டு இது பிறண்டு பிறண்டு படுது இதெல்லாம் காட்டலாம் எங்க காட்ட போறான் <laughs> சேர்க்கலா காட்டிருக்காருங்க நீங்க ஓவியமாவே காட்டுறாரு அவர் வரலாறா எழுதினார் பிறகு என்னன்னா ஒரு கால் திறக்க முடியாத திறக்க கூடாதுன்னு இறைவன் நினைச்சிருப்பாரோ அதை நம்ம அதிக பிரசிந்தனம் பண்ணி திறக்க பாடிட்டோமோ வற்புறுத்து திறக்க வச்சோமோ அதனால ஒன்பது பாட்டு பாடியும் என்ன அப்படி ஏன் செஞ்சோம் சூசுவா சூசுவா சிவசிவா தூக்கம் வல்லது அப்ப பெருமான் இல்ல வந்து வா திருவாயுமூருக்கு வா அப்படின்னு வார்த்தை பெற்றது அவ்வளவுதான் அது என்ன தலையாணி எது ஒண்ணு எது இருக்கலாம் துண்டை தூக்கி போட்டு படுத்திருந்தது அது அப்படியே உதறிச்சு தூக்கி மேல போட்டு சிவசிவன்னு போச்சு எப்போ அவர் போயிட்டே இருக்கார் திருவாயுமார் ஒளியும் ஒளியும் அருணி சத்தியம் இது அதனால திருவாயுமா பெருமான் ஒளியா போயிட்டே இருக்காரு இவர் பின்னாலே போயிட்டு இருக்காரு தம்பி என்ன பண்ணிச்சு இப்படி திறன் திறந்து படுத்த உடனே எங்க அப்புறம் காணா அப்படின்னு இப்ப இருக்கிற தம்பி என்ன வயசான கிழமை எங்க போகுதுன்னு தூங்கி தொலைஞ்சதுன்னா தொலைவிட்டு முடிக்கும் அந்த தம்பி இளைஞர் தம்பி அல்லவா அதனால எங்க காணான்னு உடனே துண்டை போட்டுட்டு இப்படியே போய் அங்க போயிட்டு போச்சு போன உடனே அங்க யாரோ ரெண்டு பேர் வயசானவங்க ஐயா இங்க ஒரு வயசானவங்க போனாங்களா இப்படித்தான் தம்பி போற இப்படி இப்படித்தான் போறாருனாரு போக இப்படி எட்டு மைல் போயிருக்காரு ராத்திரின்னு என்ன வயசானவர் அவர் ஒண்ணும் கூப்பிடல அப்பர் சுவாமிகள் தம்பி ஐயா வாங்கன்னு கூப்பிடல இவர் போகின்றவர் இப்படித்தான் போறான்னு உடனே ராத்திரில வயசானவர் போறார் எதுக்கு போறாரோ தெரியல அப்படி இளைஞர் உலகம் வாடணும்னு இளைஞர் உலகத்துக்கு ஒரு அறவுரை உடனே கேட்பான் வயசானவனெல்லாம் போவான் நான் முடியாந்துட்டு இருப்பேன் மக்கு போயில அவ்வளவுதான் முடியறதா ஒரு நம்மோடு வந்து ஒரு இடத்துல போய் தங்குறோம்னா வயதானவர் இருக்காங்கன்னா நாம தான் கொஞ்சம் அவங்கள மதிக்கணும் ஏன்னா நமக்கு வயதாகும்ல ஒரு காலத்துல ஆனா இன்னைக்கு சில இடங்கள்ல இருக்கு வயதான பின்னால் ஏறி இடமில்ல ஐயா நீங்க இப்படி உட்கார்ந்துங்க ஐயா நான் நிக்கிறேன் பரவாயில்ல என்று சொல்லுகிற பேசஞ்சர் இருக்கிறார் இருக்கிறாங்க இன்னைக்கும் இன்னைக்கு இருக்கிறாங்க நீங்க உட்கார்ந்துங்க பரவாயில்ல நான் என்று இருக்கணும் அது போல இவர் போயிருக்காரு போனா திருவாயுமூர் அண்மையது அணுகியது அணுகியது உடனே அவர் அப்படியே மறைகிறார் அவர் அப்படி மறைகிறார் இவர் கூடவே போனவர் அப்பதான் பக்கத்துல போறார் யாரு அப்பர் சாமி இந்த மறையிறாருன்னு சொன்ன இவருக்கு என்ன ஞாபகம் வந்துட்டு அப்பர் சாமிகளுக்கு அடாடாடா நமக்கு பெருமான் காட்சி அளித்துக்கிட்டே வந்தார் இவன் தம்பி நம்ம கூட பின்னால வந்தும் அந்த காட்சியை பார்க்கல அதனால பெருமானி பிறக்கப்பாடியே என்னும் எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி நின்றார் உள் நின்றார் உள் நின்றார்னா பின்னிக்கிறான்னு அர்த்தம் பின்னிக்கிறார் மறைக்க பெருமானை எனக்கு கொடுத்த காட்சியை தந்திக்கும் கொடுக்கணும் என்று சொன்ன உடனே பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார் கொடுத்த உடனே அரியேனும் கண்டேன் அறிஞர் சிவசிவ சிவசிவ சிவசிவ அடாடாடாடா அற்புதம் ஏழாம் நூற்றாண்டில் இருந்த நிகழ்ச்சி அப்படியே காத்திருக்காரு இதை ஞான நான் அல்ல விவேக்கிறார் விவேக்கிறார் சிங்கம் பெரிய பிராணத்தை தான் யோகிதையா படிக்கணும் வரி வரியா படிக்கணும் நேரம் தான் ஆகும் என்ன பண்றது ஆனால் அந்த அங்க படிக்கிற ஆன்மாவுக்கு மீண்டும் அந்த நினைப்பு தவறா வந்துகிட்டே இருக்கு அதான் பாடம் நடத்துகிற பயிற்று முறையில உங்களுக்கு தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை உங்க முன்னால் இருக்கிற நாற்பது பேருக்கு நீங்க தெரிஞ்சதை சொல்லணும் அதை உணரணும் அதான் உங்களை ஆசிரியர்னு போட்டிருக்கிறான் இல்லைன்னு உங்களுக்கு கேட்ட பிள்ளை இருக்கு நீ அவனோட சேர்ந்து உட்கார்றதானே எப்ப உனக்கு யோகிதை கொடுத்துருக்கானா நீ என்ன பண்ண அந்த முன்னாள் இருக்கிற மாண்டலத்துக்கு காட்டணும் பொன்னம் பலத்தாடும் அமுதி என்று உன் அருள் நோக்கி இறைவேர் கொக்கொத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே ஏசற்றேன் பாவம் அமுதே என்று உன் அருள் நோக்கி நீ நான் பார்த்தேன் உன்னுடைய அருள் வேணும் வேணும்னு நினைத்தேன் நினைச்சிட்டா நம்ம அவசரப்படக்கூடாத என்னமோ பெருமான் அல்ல அவருக்கு தெரியாதா எப்ப தரணும் அதனால என்ன பண்ணுனாரு திருக்குறள் படிச்சுட்டான் இப்போ கொக்கு ஒக்க பூம்பும் பருவத்து சில சமயங்கள்ல நம்ம அவசரப்படக்கூடாது என்ன பண்ண ரொம்ப அமைதியா இருந்து பின்னிருந்து பார்க்கணும் சந்தர்ப்பம் வாய்க்கும் போதுதான் முயல் நிமித்தவரை தவிர சந்தர்ப்பம் வாய்க்காத போது கொஞ்சம் பின்னாலேயே தான் இருக்கணும் எப்படி போலடா கொக்க பாடுறா உனக்கு ஆறறிவு ஆறறிவு பகுத்தறிவுங்கிறிய பாத்தியா கொக்க என்ன பண்ணுது அந்த ஓடு மீன் ஓடி ஒரு மீன் வர்ற வரைக்கும் இந்த புனையும் இந்த பாலை குடிக்குமான்னு இருக்கும் அது வந்து ரெண்டு தரம் மூணு தரம் அப்படி அந்த மீன் போய் வந்து அடிக்கடி வந்து ஒரு நாலஞ்சு மீனுமா சேர்ந்து வரும்போது அப்படி அதனால நீ உனக்கு சந்தர்ப்பம் வாய்த்த போது அந்த சந்தர்ப்பத்தை தவறக்கூடாது சந்தர்ப்பம் வாய்க்காத போது அவசரப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது கொக்க பார்த்து அடிக்கிறா உனக்கு ஆறு ஆறு முடியும் அதுக்கு நாலறிவு தான் கொக்கொக்க பூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விட இதெல்லாம் நல்ல ஓவியமா போட்டு இந்த மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு நீதி நூல் போட்டா எந்த அருள் என்று உன் அருள் நோய்க்கு இறைவேர் கொக்கொக்க இரவு பகல் ஏசத்திருந்தேன் சரி உன்னுடைய அருள் இந்த வாராவிட்டால் நாளைக்கு வரும் நாளைக்கு வராவிட்டால் நாளைக்கு வரும் அவசரப்பட வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி நான் இருந்து கொண்டே இருந்துட்டேன் இவ்வளவு நாள் இருந்தேன் அப்படி ஏசத்திருந்தேன் ஏசற்றேன் ஆனா பாருங்க நான் வந்து அந்த வருந்தாமல் இருந்தேன் இரவு பகலாக நமக்கு வரும் நமக்கு வரும் காலம் வரும்னு இருந்தேன் ஆனா இப்ப ஏ சத்தேன் நமக்கு இனிமே காலமே வராதோ என்று எனக்கு நான் வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டேன்ப்பா அப்ப அங்க ஏ சத்திருந்தேன் முன்ன நான் வருந்தவில்லை ஆனா இப்ப எனக்கு காலம் போக போக ஒரு கால் பெருமான் இனிமே அருள் நமக்கு வராதோ என்று நான் வருந்துகிறேன் வருந்துகிறேன் பாவம் கரை சேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து உன்னை